إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن يعلم أنما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى إنما يتذكر أولو العباد الذين يوفون بأهل الله ولا ينقضون الميثاق والذين يسلون ما امر الله به ان يوصل ويخشون ربهم ويخافون سوء الوصال صدق الله العلي العظيم அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் வசியத்தில் செய்து கொள்கிறேன் அன்பு கண்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பே இஸ்லாமிய சகோதரர்களே அம்மா சுகானு தானா இந்த பூமுலத்தில் எங்களை படைத்து எங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த வாழ்வை குரான் ஒரு விளையாட்டாகவும் ஒரு ஒவ்வொரு மரண்டிருக்க வாழ்க்கையாகவும் எந்த விதமான இன்பமோ சுவையோ நஷ்டமோ நஷ்டமோ இங்கே நிரந்தரமற்றது என்பதாகவும் எங்களுக்கு அம்மா சுகான குரானின் வாயிலாக இதை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் இங்கிருக்கக்கூடிய கூட்டம் நாளைக்கு சந்தோஷமாக மாறிவிடலாம் இன்றிருக்கக்கூடிய சந்தோஷம் நாளைக்கு கூட்டமாக மாறிவிடலாம் இன்றிருக்கக்கூடிய கண்ணியம் நாளைக்கு கேவலமாக மாறலாம் இன்றைய நாளுடைய கேவலம் நாளைய நாளுடைய கண்ணியமாக மாறலாம் ஆட்சியில் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு ஆட்சி செய்யப்படக்கூடிய மக்களாக நாங்கள் மாறலாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு எங்களை ஒருவர் ஆட்சி செய்யலாம் இப்படியாக இருக்கக்கூடிய சமூகத்திலே உலகத்துடைய வாழ்வு நிலையற்றது ஒத்திருத்தல் ஐயா முதலாளிகளாக இந்த உலகத்தினுடைய வாழ்வில் உள்ள அனைத்து விடயங்களும் இது கைமாறக்கூடியது இது மக்களுடைய கையில் திறந்து கொண்டிருக்கக்கூடியது இதை வைத்து யாரும் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இல்லை لا تفرح إن الله لا يحب الفرحين உலகத்தில் ஹாரூனுக்கு பணத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் அம்மாவே சொல்லுகிறான் ஹாரூன் பணக்காரன் என்பதாக அம்மா அந்த பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்து விட்டு சில மக்களை கொண்டு அம்மா அவனுக்கு வைத்தான் அவர்கள் சொன்ன புத்தியில் முதலாவது புத்தி என்று சொன்னால் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டு சந்தோஷப்படாதே என்று சொன்னால் சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயம் அல்ல இந்த சந்தோஷத்துக்கு பிறகு ஒரு துக்கம் இருக்கத்தான் செய்யும் உலகம் கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படக்கூடிய மக்களை அம்மா நேசிக்க மாட்டான் அந்த கருத்தை அந்த மக்கள் ஒரு புத்தியாக சொன்னார் எனவே அன்புக்குரிய சகோதரத்தை பெரியார்களே உலகத்தில் யாருக்கும் எதுவுமே நிலையாக இருக்க மாட்டார் சல்லல்லாஹு ஆணையம் செல்லவர்கள் திருமண விடுதலும் கூட மௌத்தை பற்றி பேசுவார்கள் நாங்கள் கலைத்தால் மக்கள் அதை முறையாக பார்க்கலாம் நாங்கள் பேசினால் மக்கள் அதை முறையாக கருதலாம் ஆனால் சந்தமாக அடைந்து சந்தம் திருமண உருவாக்கலுக்கு கூட மிக்காவுடைய வைபவங்களுக்கு கூட கணவன் ரெண்டு குடும்பத்தை வைத்துக் கொண்டு ஒரு சுண்ணத்தாக பொதுவா இருக்கிறது அந்த பொதுவாவை ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இமாம் திருந்திய பொதுவாக சொல்ல திருந்திய நிர்வாகம் செய்கிறார்கள் இந்த ஆயத்தை ஓதாமல் யா இதுவல் الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون இந்த ஆயத்தை ஓதாமல் சொல்லமாக அழைத்து நிக்காவுடைய பொதுவா செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு பொதுவாவிலையும் இந்த ஆயத்தில் இருக்கும் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹை நீங்கள் எப்படி பயந்து கொள்ள வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி நீங்கள் அங்கிக் கொள்ளுங்கள் இரண்டாவது அல்லா சொல்கிறான் நீங்கள் புது பெண்ணாக இருக்கலாம் புது மாண்புடையாக இருக்கலாம் புதிய தம்பதியாக இருக்கலாம் உங்களுக்கு மௌத்து வந்தாலும் நீங்கள் முஸ்லீம்களாக தான் மௌத்தாக வேண்டும் உங்களுக்கு மௌத்தக்கு செல்லக்கூடிய உங்கள் நேர்ந்து விட்டாலும் நீங்கள் மௌத்தாக ஒரு முஸ்லீமாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆயத்தை ஓடித்தான் சல்லப்பாகவும் அழைத்து செல்லும் தன்னுடைய நிக்காவுடைய புதுவாக்களை எடுத்துக் கொள்வார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சல்லம்பாபு செல்லம் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஞாபகப்படுத்தினார்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து சந்தோஷப்படாதீர்கள் அடுத்தது என்ன நடக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நடந்து முடிந்த பற்றி சந்தோஷப்பட முடியாது நடக்க இருப்பது என்ன செய்தி முன்கரை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட முடியாது செய்ய போவது என்ன அது குமருடைய அப்பாவும் தாராகும் இரண்டாவது அறிவா சுகானம்மா பார்த்து எனக்கு பிறகு நபிமார்கள் வர முடியாது நான் பார்த்தவள் அன்பியா நான் கடைசி நபி அல்லாஹ் என்னை கொண்டு நபித்துவத்திற்கு சீர்பண்ணி விட்டான் நான் கடைசி நதியாக வந்திருக்கிறேன் எனக்கு பிறகு ஒவ்வொரு நதியாக வருவதாக இருந்தால் அது தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கப்பாகோ அழைப்பதும் உமரை பார்த்து புகழ்ந்து சொன்னார்கள் அதில் உமருடைய அல்லாஹும் தாலாஜி எப்படிப்பட்டவர்கள் அன்புக்குரிய சமூகமே அவருக்கு மபாக்கு வந்து விட்டது உலகத்துக்கு வந்தவர்கள் உலகத்திற்கு போகத்தான் வேண்டும் இது அல்லாஹுடைய நியதி இது அல்லாஹுடைய சுண்ணல் இது அல்லாஹுடைய நடைமுறை உமருடைய அல்லாஹு அவர்களுக்கு மௌத்து வந்தது ஆச்சரியமான மௌத்து அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரத்தை படிப்பினைக்குரிய விடயம் அல்லாஹிடத்தில் கையெழுத்துகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله يا الله எனக்கு ரெண்டு விடயங்கள் தேவைப்படுகிறது மௌத்துடைய கட்டத்தில் நான் ரெண்டு நிலையை மௌத்தாக நான் மௌத்துடைய கட்டத்தில் எனக்கு ரெண்டு பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் ஒன்று சொன்னார்கள் மதீனா உணவுராவுடைய மௌத்தையும் நசீவாக்கி விடுவேன் இரண்டாவது சொன்னார்கள் எனக்கு சகாதத்தையும் நசீவாக்கி விடுவேன் அல்லாஹுடைய பாதையில் சகிதாக வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் மௌத்தாக வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் சுகானமாக اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك சஹாபாக்கள் குறிப்பாக அல்லது அல்லாவுடைய மகளார் ஹப்சா ரலியல்லாஹு தஆலா இந்த துஆவை பார்த்து கேள்வி இருக்கிறார்கள் வா வா எப்படி இந்த ரெண்டும் சாத்தியமாகும் மதீனா முனவரா ஒரு தாரு ஹிலாஃபா ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய நாடு இஸ்லாமிய நாடுகளுடைய தலைநகரம் இங்கே ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்க முடியாது நீங்கள் மதீனாவுக்கு வெளியே போக வேண்டும் யுத்தங்கள் செய்ய வேண்டும் எதிரிகளை சந்திக்க வேண்டும் அப்பதான் ஷஹாதத்து கிடைக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுதிய சந்தர்ப்பத்தில் அது சுமருடைய தாளாகும் சுபகானந்தா அல்லாவின் மீது நம்பிக்கை சொன்னார்கள் இந்த ரெண்டையும் அல்லா எனக்கு தருவது அல்லாவுக்கு கஷ்டமான விடயம் அல்ல இந்த ரெண்டையும் எனக்கு அல்லாஹுக்கு தரலாம் இந்த ரெண்டையும் அம்மா தந்து விடுவான் அம்மா மதீனா முனவராவுடைய நோக்கை கேட்டார்கள் ஆனால் அல்லா சுகானு காலா கேட்டதை விட நல்லதை கொடுத்தார் வெறுமனே மதீனா முனவராவுடைய நோக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதே அதில் அனைவரும் சொல்லக்கூடிய முசல்லாவுடைய உத்தாகிவிட்டார்கள் அவருடைய நிம்பர் அவர்களுடைய அவர்கள் எந்த இடத்திலே தொழுகைகளாக நடாத்துவார்களோ அதே இடத்தில் சுபமுடைய தொழுகைக்காக வேண்டி ஆயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு விவாயத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் பார்க்கப்பட்டார்கள் அப்பொழுதுதான் எதிரிகளால் பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் தொழுகையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள் அதற்கு பிறகு பல வகையான விடயங்களை கிடைத்தார்கள் பல வகையான விடயங்களை பற்றி பேசினார்கள் தன்னுடைய கடைசி கட்டம் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் சில விடயங்களை குறிப்பிட்டார்கள் அன்புக்குரிய வாழ்க்கையில் தான் உலகத்துடைய வாழ்க்கையில் அனைத்து வருவதை தேடிக் முதலாவது அப்பாசுடைய அப்பாசுடைய அப்பாசுடைய உமரை பார்த்து புகழ்ந்தார்கள் உமரை பார்த்து புகழ்ந்தார்கள் உமரே நீங்க யாரு நீங்க யாரு மக்கள் இரகசியமான இஸ்லாத்துக்குள்ளே நுழையும் பொழுது நீங்க பகிரங்கமாக இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்க மக்கள் சந்தாலை இருந்து மதினாலும் என்ன செய்யறாங்க ரகசியமாக செய்யறாங்க நீங்கள் பரகசியமாக செய்கிறீர்கள் நீங்கள் மறைக்க செய்யவில்லை மக்களுக்கு முன்னால் போய் சொல்லிவிட்டு தான் நீங்க வந்தீங்க மூணாவது சொன்னார்கள் நம்மளுடைய இஸ்லாம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தை வானலோகத்தில் உள்ள மலக்குமார்கள் கூட சந்தோஷப்பட்டார்கள் சல்லல்லாஹோ அழகு சொல்லம் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களை கொண்டு பிரியும் உங்களை உங்களை கொண்டு பொருந்திக் கொண்ட நிலையில் தான் பிரிந்தார்கள் அபுபக்த சுத்திரம்லாம் தராகும் அவருடைய மாற்றிய கட்டத்தில் உங்களை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள் உங்களை கனிமமாக நியமித்தார்கள் நீங்கள் இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லி நடந்து முடிந்த விடயங்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த உமருடைய அம்மாவும் தாளாகும் சக்கராத்தில் இருந்து கொண்டு அப்பாசை பார்த்த உதயம்மாவும் தானே சொன்னார்கள் இன்னல் மகரூ நடைமுறைய சாத்தாவுக்கு கடைசி கட்டத்தில் சொன்ன புத்திமதி உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் உண்மையான ஏமாறி உண்மையான மடையன் யார் நடந்து முடிந்த விடயங்களை கொண்டு பெருமைப்படக்கூடியவர் நடந்து முடிந்த விடயங்களை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர் இவைகளெல்லாம் நடந்து முடிந்து விட்டது இதை பற்றி பேசி வேலை இல்லை இதற்கு பிறகுள்ளது என்றான் இதற்கு பிறகு நான் அவரை சந்திக்க இருக்கிறேன் இதற்கு பிறகு மனுஷரை சந்தித்திருக்கிறேன் முன்கர் நக்கீரை சந்தித்திருக்கிறேன் அவர்களுக்கும் என்னுடைய எவர்களுக்கும் இடைக்கும் இடையில் உள்ள சம்பாசனை எப்படி இருக்க போகிறது சொன்னார்கள் எனக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்வதற்கும் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் என்னிடத்தில் எவை இருந்தாலும் சரி அவைகள் அனைத்தை கொடுத்தாவது வரக்கூடிய நிலைமைகளை சமாளிக்க நான் தயாராக இருக்கிறேன் அதைத்தான் யோசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகத்தை நடந்து முடிந்ததை பார்த்து சந்தோஷப்படுவதல்ல எனக்கு பிறகு இருக்கிறது நாங்கள் என்ன செய்து விட்டோம் அல்ல என்ன செய்ய இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாது முஸ்லீமாக வாழ்வதல்ல முஸ்லீமாக மன்னிக்க வேண்டும் முஸ்லீமாக வாழ்வதை விடவும் முக்கிய முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும் உலகத்தில் எத்தனையோ பேர் முஸ்லீம்களாக வாழ்ந்தார்கள் மௌத்துடைய கட்டத்தை எப்படி மௌத்தாக இருப்பார்கள் வள சமூகம் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்பி மரணிக்கக் கூடாது உங்களுக்கு மௌத்து வரும்போது நீங்கள் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் செய்தனா யூசுப் அலை சுலாத்து வசலாம் அல்லாஹுடைய நபி அல்லாஹுடைய நபி இப்ராஹிம் அலை சுலாம் இஸ்ஹாக் அலை சுலாம் ஒரே பரம்பரையில் வந்தவர்கள் கரீமுரு கரீமுரு கரீமுரு கரீம் என்று சொல்லி பெயர் வாங்கியவர்கள் அல்லாஹ் வாழ்ந்து சொல்லுகிறார் இந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மௌத்து வருகிறது சக்கராத்தில் எந்த துவா கேட்டாங்க அல்லாஹ் அல்லாஹ் என்ன துவா கேட்டாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அந்த கட்டத்தில் கேட்ட துவாவை அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார் رب قد آتيتني من الملك وعلمتني من تعليم الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما توفني مسلما يا الله என்னை ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கி விடுவாயாக ஒரு நபி ஒரு நபி அல்லாஹத்தில் கேட்கிற கேள்வி நமக்கு சொன்னால் அல்லாஹத்தில் பிரார்த்தனை நமக்கு சொன்னால் ரப்பி தவஃபனி முஸ்லிமன் யா அல்லாஹ் என்னை நீ முஸ்லிமாக மௌத்தாக்கி விடு وألحقني بالصالحين நாளை கியாம கியாமத்துடைய நாளையில் சாலைகளுடன் என்னை சேர்த்து விடுவாயாக நான் இஸ்லாத்தை மௌத்தாக வேண்டும் நடத்த முடிந்தவர்கள் கருதப்பட வேண்டியது நடக்க இருப்பதை பார்த்து நாங்கள் யோசிக்க வேண்டும் இப்ராஹிம் அலேஹி இப்ராஹிம் அலேஹி அவருடைய குடும்பத்தை எங்களுக்கு உதாரணமாக சில சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடிய சகோதரத்தை அப்படிப்பட்ட துவாக்களை நாங்கள் கேட்கவும் பார்த்தோம் அந்த துவாக்களுக்கு நாங்கள் ஆணை சொல்லும் பொழுது யோசித்து பார்த்து ஆணை சொல்லுவோம் அது இப்ராஹிம் அலேஹி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மனைவி ஹாஜர் தன்னுடைய மகன் இஸ்மாயில் இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் மக்கா முக்கரமாவுடைய அந்த பாலை மனத்தில் அப்ப தம்சம் இல்ல அப்ப அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் மகாமே இப்ராஹிம் இல்ல காவத்துள்ளாம உயர்த்தப்பட்டிருக்கிறது அதனுடைய பவுண்டேஷன் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் நமக்கான எந்த மரம் செடி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் அந்த குடும்பத்தை விட்டு வாராங்க வந்து அம்மாவிடத்துல கேட்ட முதலாவது துவா என்ன தெரியுமா குடும்பத்துக்காக வேண்டுவா பிள்ளைகளுக்காக வேண்டுவா சந்ததிக்காக வேண்டி துவா அன்புக்குரிய சம்பவத்தை எல்லாம் குரான்ல சொன்னது ஒரு மாப்பா சின்ன பிள்ளைக்கு சம்பவம் சொல்லி அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அந்த பிள்ளையோட பேசிக் கொண்டிருக்கிறதுக்கும் ஒரு மாப்பா சம்பவம் சொன்னது போல அம்மா குரான்ல சம்பவம் சொல்ல இல்லை இது கட்டப்பட்ட கதைகள் அல்ல ஈமானுள்ள மக்களுக்கு ஈமானுள்ள மக்களுக்கு مكان حديث الصلاة ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون ஈமான் கொண்ட மக்களுக்கு இந்த நபிமார்களுடைய இந்த பெரியாருடைய இந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்ப்பதன் மூலமாக புத்திமதி கிடைக்கும் ஈமான் கிடைக்கும் நேர்வழி கிடைக்கும் ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய பொதுவான கருத்தை அல்லாஹு போராடி காட்டுகிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த குடும்பத்துக்காக வேண்டி துவா கேட்கிறாங்க முதலாவது கேட்கிறோம் பல துவாக்கள் கேட்டார்கள் உணவுக்கு துவா கேட்டார்கள் இருப்பிடத்துக்கு துவா கேட்டார்கள் பாதுகாப்புக்கு துவா கேட்டார்கள் தொழுகைக்காக வேண்டி துவா கேட்டார்கள் தொழுகையில தான் மட்டும் அந்த குடும்பம் தொழில் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி துவா கேட்டார்கள் முதலாவது கேட்டு துவா என்ன தெரியுமா ரொப்பி அவசரக்கு முதலாவது துவா கேட்கிறாங்க ரொப்பி சுடர்னி முதலிய அண்ணன் முதல் யாமா ஒரு நபி தன்னுடைய பிந்திய காலங்களில் முதுமை பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹத்தில் கேட்கிற மூவாயிரம் யாவா என்னையும் என்னுடைய சந்ததியையும் என்னுடைய பிச்சலத்தையும் என்னுடைய பரம்பரையையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயா யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது நாங்கள் முஸ்லீமாக வாழ்ந்துவிட்டோம் முஸ்லீமாக நாம் மரணிப்போம் என்று சொல்லி அம்மா எங்களுக்கு சில உதாரணங்களை வைத்திருக்கிறான் உலகத்தில் மக்கள் முஸ்லீம்களாக பார்த்துவிட்டு எப்படி குப்புள்ள பொறுப்பாக இருக்கிறார்கள் பூர்வத்தாக பொறுப்பாக இருக்கிறார்கள் மதம் மாறி பொறுப்பாக இருக்கிறார்கள் குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அவரை அவரை நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்வீங்க அவர் யாரு அவருடைய வரலாறு என்ன அவருடைய வரலாறை குரான் பேசுகிறது அல்லா சொல்லுகிறான் அவர் மூத்தாக கொண்டு ஒரு நாளை விட கேவலமான நிலையத்தான் மூத்தாக ஒவ்வொருத்தரும் கவலைப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிறத செல்ல என்னுடைய முடிவு எப்படி அமையப் போகிறது நான் எப்படி ஆக போகிறேன் என்னுடைய சந்தனை எப்படி ஆக போகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரத்தை அன்புக்குரிய பெரியார்களே வாழ்க்கையில ஒரு விடயத்தை மிக ஆணித்தரமாக முடித்துக் கொள்ளுங்கள் முன்னைய நாட்கள் பழையவர்கள் முதியவர்கள் சொல்லக்கூடிய ஆகான வார்த்தை தான் நல்ல முடிவுக்கு துவா செய்யுங்கள் நல்ல உணர்வு செய்யுங்கள் ஹாசிமா நல்லதாக செய்ய வேண்டும் நல்ல நிலையில் மௌத்தாக வேண்டும் எனக்கு மௌத்த நிச்சயமாக வரும் ஆனால் நான் எப்படி சிலை வழக்கத்தை விட்டு பாதுகாப்பாயா நபிமார்கள் கூட பயந்தார்கள் நபிமார்கள் கூட அல்லாஹுக்கு கேட்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சமூகத்தை நடந்து முடிந்ததை பெருமைப்படுவதல்ல நடக்க போவதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இதைத்தான் குரான் மிக தெளிவாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது மிக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சமூகத்தை அன்பான பெருமானே நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் இந்த உலகத்துடைய வார்த்தையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் குரான் கௌசீதுக்கு பிறகு ஏகத்துவத்துக்கு பிறகு சமாதத்துக்கு பிறகு சொல்லித்தந்த முதலாவது விவாதத்தின் முக்கியமா இஸ்தகார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இஸ்தகார் பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடியது பாவம் பிறகு பிறகல்ல அது தனி விவாதத்தை அது தனி விவாதத்தை அல்லா குரான் இதை பற்றி மிக தெளிவாக எங்களுடைய தந்தை எங்களுடைய அது ரெண்டு பேர் உலகத்துக்கு வந்து பிறகு பிறகு செஞ்ச முதலாவது விவாதத்தை தெரியுமா ரெண்டு பேரும் முதலாவது செஞ்சது தொழுகை என்ன நோம்பு அல்ல ஜகாத் அல்ல தாவத் அல்ல அல்ல தத்ரீஸ் அல்ல தகரீம் அல்ல அவர்கள் செய்த முதலாவது விவாதத்தை சிறப்பார் முதலாவது விவாதத்தை தௌவார் அல்லாஹ் குரான்ல மிகத்தெளிவாக இந்த பூமி ஆதம் இந்த பூமிக்கு வரக்குள்ளேயே எப்படி தௌபா செய்யணும் என்ற ஆயத்தையும் துகாவையும் எடுத்துக் கொண்டுதான் வந்தார்கள் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வராங்க ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين تفسير القرآن بالقرآن قرآن قرآن விளக்கம் சொல்லுகிறது அல்லா சொல்லுகிறான் ஆகமலைகளாம் மானுலோகத்திலிருந்து உலகத்துக்கு வரக்குள்ள சில கனிமாக்களை சில வார்த்தைகளை சில பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அந்த பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை தெரியுமா அதை குரான் எழுதுகிறது ரப்பனா வதன்னா அன்ஃபுஸனா இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா போற முறை இஸ்திஃபார் செஞ்ச முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி எப்படிப்பட்ட நபி إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது நபியே நாயகமே உங்களுடைய முன்னிடம் இருந்த பாவங்கள் அனைத்தையும் நாங்கள் மன்னித்து விட்டோம் உங்களுக்கு பாவம் கிடையாது மிக பாவத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர் நாங்கள் உங்களை கொண்டு பொருந்திக் கொண்டு விட்டோம் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க என்று சொல்லி குரான் சாட்சி சொல்லுது அதே குரான் நபிய பார்த்து சொல்லுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து குரான் சொல்லுகிறது إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره واستغفره அந்த குரான் நபியை பார்த்து சொல்லுகிறது நபியே நாயகமே நீங்களும் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள் أستغفر الله أستغفر الله أستغفر الله من كل ذنب وخطيئة وأتوب إليه صلى الله عليه وسلم على ذنبي على முறைகளில் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள் பார்த்து பார்த்து நீங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்த கஷ்டமான எங்களை வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய மூன்று வணக்க வழிபாடுகளை பற்றி போவான் பேசியிருக்கிறோம் வணக்க வழிபாடுகளை பற்றி போவான் பேசியிருக்கிறோம் சுரான என்றால் அம்மா சொல்றான் அல்லா சொல்றான் لَتُبْلَوُنَّ بِأَمْوَالِكُمْ وَأَنفُسِكُمْ لَتُبْلَوُنَّ உலமாக்களுக்கு தெரியும் சண்டையான கண்ணியம் உலமாக்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை பிரயோகம் எப்படிப்பட்டது லெத்துமுலவுன்ன திடனாக திடமாத்திரமாக கட்டாயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் டெஸ்ட் பண்ணப்படுகிறீர்கள் நாங்கள் உங்களை சோதிப்போம் எதை கொண்டு சோதிப்போம் தெரியுமா உங்களுடைய பணத்தை கொண்டு சோதிப்போம் உங்களுடைய பணத்தை கொண்டு சோதிப்போம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு சவால்கள் வரலாம் வியாபாரம் குறைந்து போகலாம் கஷ்டங்களை சந்திக்கலாம் பயத்தை கொண்டு சோதிப்போம் வறுமையை கொண்டு சோதிப்போம் அல்லா சொல்லி சொல்கிறான் வெறுமனே பண வியாபார சந்தைகள் சில சந்தர்ப்பங்களில் உயிர்களை கொண்டு சோதிப்போம் ஆத்மாட்ட மூத்தாக அல்லாஹிடத்தில் ஆசியத்தான வாழ்வை கேட்கிறோம் ஆரோக்கியமான வாழ்வை கேட்கிறோம் அப்படிப்பட்ட அவர் விலைகளுக்கு அம்மா பாதுகாப்பாங்க அப்படிப்பட்ட சுமைகள் அம்மா எங்களுக்கு சுமந்தாக்காமல் இருப்பார்கள் படைத்தவை சொல்லுகிறான் நீங்கள் திருடனாக திருடாத்தமாக சோதிக்கப்படுகிற நிலை கொண்டு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் வியாபாரத்தில் சில திரட்டவர்கள் சொல்லலாம் உங்களுடைய உடமைகள் சேதப்படுத்தப்படலாம் அது மட்டுமல்ல உடமைகள் மாற்றமல்ல உயிர்களும் போகலாம் இதை கொண்டு நாங்கள் சோதிப்போம் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அது மட்டுமல்ல உலக உங்களை இந்த ரெண்டு காலாலையும் திறனாக நீங்க கேட்பீங்க இந்த ரெண்டு காலாலையும் திறனாக நீங்க கேட்பீங்க இன்னைக்கு நாங்க ரேடியோவே கேட்கிறோம் டிவியிலே கேட்கிறோம் பப்ளிக் மேலே கேட்கிறோம் நாலு பேர் சேர்ந்து பேசினாலும் கேட்கிறோம் உலக சும்மா இந்த காதால நீங்க கேட்பீங்க மினல்ல வீண ஊத்தும் உங்களுக்கு முன்னால வேத நூல் கொடுக்கப்பட்ட அந்த மக்களிடமிருந்தும் கேட்பீர்கள் ஒரு நல்ல வீணா சிவப்பு இணை வைக்கக்கூடிய சிலை வழங்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைத்து அல்லாஹுடன் இன்னவருடைய சேர்க்கக்கூடியவர்களும் கேட்பீங்க அதன் கசீரா உங்களுடைய உள்ளத்தை உட்படுத்தக்கூடிய உள்ளத்தை நோவினைப்படுத்த பேசக்கூடிய சில தகாத வார்த்தைகளை சில மோசமான வார்த்தைகளை உள்ளம் உட்படக்கூடிய உள்ளத்தை நோய்க்கக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுடைய காதல சுழலாம் நீங்களை கேட்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் அதை சுமந்து கொள்ள முடியாது அம்மா அவங்க சொல்லுங்க அது கஷ்டம் தான் அதை எப்படி அப்பா சுமந்து கொள்வது எவ்வளவு காலத்துக்கு சுமக்கிறது என்று சொல்லி நீங்க கேட்கலாம் அல்லா சொல்லுகிறார் நீ சொல்லிவிட்டு உலகின் சொலருக்கும் நீங்க பொறுமை செய்தால் இதை சகித்துக் கொள்வீங்க இதுக்கு பதில் சொல்லக்கூடாது நாங்கள் மௌனம் காப்போம் நாங்கள் அமைதி காப்போம் பொறுத்துக் கொள்வோம் அதான் நீங்க பொறுமை செய்தால் நீங்க சகித்துக் கொண்டால் ரெண்டாவது சொல்லுங்கள் நீங்க அல்லாஹை தப்புவா செய்வீங்க அல்லாஹை பயந்து கொள்வீங்க நாங்க பதில் சொல்ல மாட்டோம் நாங்க வலுவா செய்ய மாட்டோம் யாருக்கும் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் நாங்க யாருக்கும் வலுவா செய்ய மாட்டோம் எங்கட குழு வலுவா அல்ல எங்கட குழு வலுவா அல்ல ரெண்டு விஷயம் கேட்கிறோம் ஒன்று கேட்கிறோம் நிலைமைய சீராக்கும் வழியாக இரண்டாவது கேட்கிறோம் நம்ம யாரெல்லாம் விஸ்வாசத்துக்கு எல்லாம் பேசுறாங்களோ இவர்களுக்கு இதாயத்தை சீராக்கிடுவார்கள் என்ன தெரியுமா அன்புக்குரிய இஸ்லாமியர்களே இன்றைக்கு இந்த நாள் இஸ்லாத்தை பற்றி யாரெல்லாம் குறையாக பேசுகிறார்களோ யாரெல்லாம் தவறாக பேசுகிறார்களோ யாரெல்லாம் குறையாக குறையாக சொல்லுகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பொதுவாக வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பிரசங்கம் செய்ய வேண்டும் இந்த நிபரில் உணவாட்சம் மட்டுமே இல்லை இந்த இந்த நிபர்களில் வாழையடி வாழையடியாக நம்ம முஸ்லீம்கள் மாற்றுவதே இல்லை இந்த மாறுபட்ட வணக்கஸ்தலங்களில் இருந்துவிட்டு அவர்களுடைய வணக்கஸ்தலத்தினுடைய அதிபதிகளாக இருந்துவிட்டு அன்புக்குரிய சகோதரே இன்றைக்கு நான் செஞ்சது தவறு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று சொல்லி பொதுவாக மக்களையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது இந்த நாடு கண்டிருக்கிறது நாங்கள் யாருக்கும் பொதுவா செய்ய மாட்டோம் நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம் ஒவ்வொருத்தரை பார்த்தோம் அல்லாஹுக்கு பிரார்த்தனை செய்வோம் யாவா அதற்கு சூழ்ந்தாகி சல்லம்மாவும் தலையை கொண்டு வருவதற்காக வேண்டி போன உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க ஏன் இஸ்லாத்தை நசீவாக்கி அன்புக்குரிய சமூகத்தை அபூஜருடைய மகன் அபூஜருடைய மகன் மக்காவுடைய பதிமூணு வருடம் பச்சகமக்கா வரை எட்டு வருடம் சுமார் பதிமூணு எட்டும் இருபத்தி ஒரு வருடம் எதிரியாக இருந்து செயல்பட்ட இஸ்லாத்துக்குள்ள வந்தாரு இஸ்லாத்துல உறுதியானாரு அவருடைய இஸ்லாம் ரொம்ப ஆனாலும் ஆரம்பத்தில் இருபத்தி இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு இஸ்லாத்துக்குள்ள அவர் விரும்பி வரையில அவருக்கு வேற மணி இல்லாமல் தான் வந்தாரு வேற தொழில் இல்லாமல் தான் சத்தப்பாகு அழைத்த சங்கம் அந்த இக்கிரிமாவுடைய வருகையை பற்றி மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறாரே அந்த இக்கிரிமாவுடைய வருகையை பற்றி அவர்களுக்கு முன்கூட்டியை அழித்து விட்டான் விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் இக்ரிமாவுடைய வருகைக்கு முன்னாலேயே சஹாபாக்களை ஒன்று கூட்டி சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி சொன்னார்கள் இன்ன இக்ரிமத்த யக்தி இலைக்கும் முஃமினன் முஹாஜிரன் فلا تصبوا أباه وإن صب المسجد يولي الحي இதோ இக்கிரிமா அபூஜருடைய மகன் இக்கிரிமா பதில் யுத்தத்திலும் பொது யுத்தத்திலும் சத்தத்திலும் எங்களுக்கு எதிராக செயல்பட்ட தெரியுமா இதோ முக்தினாக இதோ முக்தினாக முகாஜராக மக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் மதீனாவை நோக்கி என்னுடைய அன்பு தோழர்களே பல தசுப்பு அவாகோ அவர் இருக்கக்கூடிய சபைகளில் அவருடைய அவர் அவர் இருக்கும் பொழுது அவருடைய மாப்பாவை யாரும் திட்டக்கூடாது அவருடைய மாப்பா அபு ஜெகலை பார்த்து யாரும் படிக்க கூடாது அவர் சென்று விட்டார் அவர் மௌத்தாகி விட்டார் அவரை அடக்கம் செய்து விட்டோம் பதில் யுத்தத்தில் அவருடைய கருத்தரை முடித்து விட்டது ஏழு வருடங்களாக இருந்தது என்ன என்ன அவர் மாப்பாவுடைய குறைகளை யாரும் பேச இந்த ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கு முன்னால் மௌத்தாப்போட மக்களை பற்றி குறை சொன்னால் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் புண்படும் உள்ளங்கள் புண்படும் எனவே அதை என்று சொல்லி திருமார் உயர்வாகக்கூடிய வருகையை சொல்லமாக வரவேற்று காத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அன்புக்குரிய சமூகத்தை நாங்கள் பொதுவா செய்யக்கூடிய மக்கள் அல்ல நாங்கள் இதாயத்துக்கு வாசிக்கக்கூடியவர்கள் எங்களை விருப்பம் என்ன தெரியுமா இன்றைக்கு யாரெல்லாம் முஸ்லாத்துக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ சுட்டு பிரச்சாரம் செய்கிறார்களோ பேசிக் கொண்டிருக்கிறார்களோ எழுதி கொண்டிருக்கிறார்களோ உலகளாக ரீதியில் யாரெல்லாம் கிடைக்கிறார்களோ என்ற விருப்பம் முடியுமா அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எழுத வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை கட்டிக்காக்க வேண்டும் அப்படி நடந்தால் அது எங்களுடைய வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றியை அம்மா எங்களுக்கு சந்தர்ப்பமானார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களை இருக்கக்கூடிய நிலைமைகள் சீராக இருந்தால் பொருளை காப்போம் பொறுமை காப்போம் அல்லாஹுடைய தக்குவாவை வாழ்க்கையை கொண்டு வருவோம் இறையற்றத்தை கொண்டு வருவோம் பொறுமை இறையற்றம் இதை சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் இந்த ரெண்டும் தான் திடமாத்திரமான செய்திகள் திடமாத்திரமான கருமங்கள் இந்த ரெண்டை கொண்டுதான் அதற்கு பேருக்கும் காரணமாக சொன்னால் பொறுமையின் காரணமாக காரணமாக என்ற வாழ் செய்வோம் சமூகத்தை கடைபிடிப்போம் பொறுமையை கொண்டு வருவோம் கிறிஸ்தவமான செய்வோம் நடந்து பாவத்துக்காக வேண்டிய அம்பாண்டத்தில் மல்லாடுவோம் ஹலாத்தை விட்டு ஹலாலுக்குள் இருந்து சேருவோம் விட்டு கொடுப்போம் அழைத்து போவோம் அன்புக்குரிய சகோதரே இன்னும் ஒன்றை தான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் சண்டை என்று சொல்லும் பொழுது எப்பயுமே பேசிக் நான் சில இன சண்டை இருப்பாங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகளை சொல்லும் போது ஜமாத்துகளுக்குள்ள சண்டையை நாங்கள் பேசிக் கொள்வோம் நான் அதை பற்றியும் பேச வரல ரெண்டு மூணு வகையான சண்டை இருக்கு ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் நாங்க பௌத்த மக்களுக்கு எங்களுக்கும் உள்ள பிரச்சனை இந்துக்களுக்கு எங்களுக்கும் உள்ள பிரச்சனை அந்த ஜமாத்துக்கு இந்த ஜமாத்துக்கு உள்ள பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் நானும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க பார்ப்போம் எங்க குடும்பத்துல நாங்க ஒற்றுமையாக வாழ்வோமா எங்க குடும்பத்தில் நான் ஒற்றுமையாக வாழ்கிறேன் எங்க சகோதரருடன் உறவு இருக்கிறது நானா தம்பி தங்கச்சி தாத்தா எங்க வாப்பா எங்க மாமா எங்க உமா எங்க மாமி இந்த குடும்ப வாழ்வில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமா வாப்பக்கெல்லாம் வழக்கு பேசக்கூடிய மகன் எதிரில் இருக்கிறார்கள் வாப்பக்கு எதிராக வழக்கு பேசக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க வாப்போட சொத்தை அவமதிக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சிக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நாங்க எப்பயுமே பிரச்சனையை சொல்லும் பொழுது வெளியே தான் போவோம் எங்களுக்குள் உள்ள பிரச்சனையாக பார்க்க மாட்டோம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை நாங்கள் பார்க்க மாட்டோம் இன்னைக்கு கோர்ட்ல வைத்து பார்த்தால் சண்டை பிடிப்பது யாரு ரோட்டில சண்டை எங்களுக்கு மாற்று வந்தவர்களுக்கும் கோட்டில சண்டை நானுக்கும் சந்தித்து கோட்டில வழக்கு பேசுவது வாப்பா மகனும் கோட்டில வழக்கு பேசுவது மருமகனும் மாமாவும் அன்புக்குரிய சகோதரே இதற்கு நாங்கள் சௌபா செய்யாவிட்டால் இமாம் புகாரிலே அகவு முப்பதுல கதீசை வாழ்த்து செய்கிறாங்க இப்படிப்பட்ட குடும்ப உறவுகளை முடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய துவாக்கள் கூட கபூலாக கேட்கக்கூடிய துவாக்கள் கூட கபூலாக மாட்டாங்க விட்டு கொடுங்கள் மன்னித்து விடுங்கள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய கருத்துரத்தை குர்ஆன் அஸ்ஸலுல் ஹசன் மிக அழகான சம்பவம் சொல்லுகிறது ஏன் தெரியுமா அழகிய சம்பவம் யூசுப் அலைஹி சலாம் அவர்களை கொண்டு போய் அவருடைய சகோதரன் கிணத்துல தள்ளி விட்டார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யூசுப் அலை இஸ்லாம் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் நான் தான் யூசுப் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த சகோதரர்கள் கேட்டார்கள் இவர்களை பார்த்து இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க இந்த இடத்தை நீங்கள் எப்படி அழைத்துக் கொண்டீர்கள் நாங்கள் உங்களை கொண்டு போய் இடத்துல தள்ளிவிட்டோம் நாங்கள் கடைய பட்டவிட்டோம் நாங்கள் உங்களோட சொத்துக்கள் நமக்கு சொத்துக்களை அறிவித்தோம் உங்களை பற்றி கேவலமாக கரைத்தோம் அன்புக்குரிய சகோதரே கேட்கிறாங்க நீங்களா யூசுப் நீங்க எப்படி கருத்துக்கு வந்தீங்க அப்ப யூசுப் அனைத்து சலாசலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க தயாரத்து வரைக்கும் தான் வார்த்தை அந்த வார்த்தையை குரான திருப்பி சொல்கிறாங்க சொன்னாங்க யூசுப் அனைத்து சலாசலாம் இந்த இடத்துக்கு நான் வந்து சேருவதற்கு ரெண்டு செலவுகள் எனக்கு இருக்கிறது ரெண்டு இலக்கைகளை கட்டிக்கொண்டேன் கொண்டு சொன்னாங்க இன்ன இன்னும் யாருடைய வாழ்க்கையில் பொறுமையும் யாருடைய வாழ்க்கையில் தப்புவாகவும் இருக்குமோ அவர்கள் எங்களுக்கு அடைந்து கொள்வார்கள் அவருடைய பாதங்களை வெற்றி முத்தமிடும் சொல்லி விட்டதற்கு பிறகு அங்கு சகோதரர்கள் கிணத்திலே தள்ளியவர்கள் அந்த பதினொரு பேரும் சொன்னார்கள் நாங்கள் தெரியாம செஞ்சு விட்டோம் எங்களை மன்னித்துக் கொள்ளுகிறேன் எங்களுக்கு எங்களை பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அதனால் யூசுப் அலை சொல்லாம் அந்த சகோதரரை பார்த்து சொன்னார்கள் யார் தஸ்மீர் முடியும் இன்றைய நாள் நீங்கள் யாரும் அழிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் செய்த தவறுக்காக வேண்டி நான் அன்றைக்கே பாவம் என்று தெரிவித்தேன் உலகாக்கள் இருந்தாங்க கிணத்துல பூட்டி வீசின நாள் யூசுப் அலைகிஸ்வலா கிணத்துக்குள்ள இருந்து கொண்டே தங்க நாள தன்னுடைய தலை மன்னித்து விட்டாங்க சொன்னாங்க ஏக ஏக ஏக தவறை நான் தெரியாத காலத்துல அறியாத காலத்துல நிலம் கொண்டாமல் தெரியாத காலத்துல ஈமான் இல்லாத காலத்துல நீங்க செய்த தவறை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய துவாவை யோசனை முன்வருகிறார்கள் அன்புக்குரிய சோதனை ஏன் அப்படி நாங்கள் மாறக்கூடாது ஏன் நாங்கள் எதிரெதிரில் ஆக்கி சொல்லக்கூடாது எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சொந்தத்தில் எங்களுடைய பந்தத்தில் இருக்கக்கூடிய சகாரிகளையும் வழக்கு வம்புகளையும் எங்களுக்குள்ள கிண்டல் கிண்டல்களையும் நாங்களாக தீர்த்துக் கொண்டால் நாங்களாக உங்களுக்கு பயிர்ந்து விட்டுக் கொடுத்திருந்தால் அன்புக்குரிய சமூகத்தை எங்களுடைய பாவங்களை வெற்றி முட்டவிடும் மௌத்தாகும் பொழுது சிரித்துக் கொண்டே மௌத்தாக அப்படிப்பட்ட மௌத்தை அப்படிப்பட்ட முடிவை அப்படிப்பட்ட சிவாத்தை நம் அனைவருக்கு தந்தவுவானாக நம் அனைவருடைய முடிவை நல்லதாக வைப்பானாக இந்த நாட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியமான ஐக்கியமான ஆவியத்தான ஒரு சூழலை உருவாக்கி வைப்பானாக இடங்களுக்கு மத்திய ஒற்றுமை ஏற்படுத்தி வைப்பானாக புரிந்துணர்வு ஏற்படுத்தி வைப்பானாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய காட்சியை எங்களுடைய கண்ணுக்கு காட்டுவார்கள் وآخر دعوانا الحمد لله رب